பரவாயில்ல பிள்ளையருடையது குயில் பத்து குயிலை நோக்கி சொல்வது அல்லவா இது அந்த மாதிரி படிக்க முடியாது அது இதுன்னா இந்த மாதிரி நீங்க இந்த அது இந்த கோலாட்டம் படிச்சு இப்படி எல்லாம் படிக்கலாம் இது அந்த மாதிரி படிக்க முடியாது கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டு நினைவில் பாதாளம் ஏடி நிற்கப்பால் கீதமினிய குயிலே நல்லா பாருங்க இது என்ன தெரியுமா இது இந்த கால சொல்லால் சொன்ன ஐயா குயிலுக்கு வந்து கீதம் நல்ல இசை தெரியுமான்னா அதை கொஞ்சம் பாராட்டினாதான் நல்லது அப்பதான் தான் சொல்றது சொல்லணும் அதுக்காக இந்த காலத்து சொன்னா ஐஸ் அர்த்தம் கீதம் இனிய குயிலே ஏண்டா நீ வாய் திறந்தாலே நட்டராகமா இருக்கும் அல்லது வேதார கோலமா இருக்கும் வேதார கோலமா இருக்கும் அப்படி நல்லா நீ சொல்லுவியே இசை அப்படின்னார் அது பாவம் வந்து உட்கார்ந்தது என்னங்க பார்த்தீங்களே அப்படின்னு ராஜா உட்கார்றா கேட்டியேல் நான் சொல்றது கேப்பியா எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் சொல்றேன் உனக்கு எனக்கு கூட பெருமான் எல்லாருக்கும் பெருமான் தான் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் அது எங்களுக்கு தலைவனா இருக்கிறவனுடைய அந்த திருவடியை கேட்டினா எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டினா பாதாளம் எடினுக்கு அப்பால் ஏன்னா ஒரு ஆள் பின்ன நோண்டி நோண்டி பார்த்தது கிடைக்கல அதனால பாதாளம் பாதாளம் பாதாளத்தும் கீழே இருக்கு அப்புறம் சோதி மணி முடி சொல்லில் ஒளி பொருந்தே இருக்கிற திருமுடி அது சொன்னோம்னா சொல் இறந்து நின்ற தொன்மை அது எந்த காலத்துல இருக்குன்னு பாயினால இந்த காலம்னு சொல்ல முடியாத காலம் குரு சுவாமிகள் மீனாட்சி அம்மையை போய் அம்மா ஐயா மட்டுமா காலம் கடந்தவர் நீயும் தான் காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமா செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே மீனாட்சி பிள்ளைக்கு உயிராலவாலத்து உணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளி பூத்து அருள் படுத்த மலர் கற்பகமே இது பிள்ளைக்கும் படிச்சோம்னா மீனாட்சி பிள்ளைக்கும் தை என குரல் சாமிகள் அப்படிதான் என்ன பண்றது எனவே அதெல்லாம் ஒரு காலத்துல பாடமாகவும் வச்சாங்க எனவே பாதம் இரண்டும் நினைவில் பாதாளம் ஏடி நிற்கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை அவனுடைய அந்த தொன்மை படம் சொல்லினால இந்த காலம் என்று குறிப்பிட்டு முடியாத பழமை பேரொரு சொல்லால் சொன்னால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் அவ்வளவுதான் அது வேணா சொல்லி முடிக்கலாம் சொல்லி முடிச்சிடலாம் அது <laughs> போட்டுடலாம் இப்படிப்பட்டவன் ஆதி குணம் ஒன்றும் இல்லான் பாருங்க குணமே இல்லாதவன் எம் குணத்தான்கிறாரு திருவள்ளுவர் இவர் குணமே இல்லாதவன்கிறார் அது என்ன சார் திருவாசகத்துக்கும் திருக்குறளுக்கும் மாறுபாடு இல்லை இங்க ஆதி குணம் ஒன்றும் இல்லான் என்பது என்ன பொருள் கேட்டா நமக்கு இருக்கிற சாத்விகம் ராட்சசம் தாமதம்ங்கிற இந்த முக்குணம் இல்லை மாறாக தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் வரம்பிலாற்றலுடைமை பேரருடமை என்று சொல்லுள்ள எட்டு குணத்தோடு எனவே நம்போன்றாருக்கு இருக்கிற இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாத இந்த கெட்ட குணங்கள்லாம் இருக்குது இந்த குணம் இல்லாதவனே தவிர மாறாக எட்டு குணம் உடையவன் என் குணத்தான் தாளை வணங்காத்தலை இந்த என் குணத்தை நம்ம திருவுந்தியால கூட சொல்றோம் எட்டுக்கொண்டார் தமை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பர என்று சொல்லலாம் எட்டுக்கொண்டார்னா என் வகை வடிவு கொண்டார் என்று சொல்லலாம் என் குணத்தை கொண்டார்னு சொல்லலாம் எனவே இப்படியாக இருக்கிறவன் ஆதி குணம் ஒன்றும் இல்லான் நம்போன்றார்க்கு இருக்கிற அந்த மாதிரி சத்துவ ராட்சச தாமதம்ங்கிற குணம் இல்லை அவனுக்கு அப்ப மாறாக நமக்கு மேலாக இருக்கிற எல்லா குணங்களும் உடையவன் அப்படிப்பட்ட அந்த அந்தமிலான் வரக்கூவாய் நீ கூ கூனு கூவுறியே நீ பெருமைய கூனு கூவாமே அந்த பெருமானி வான்னு பெருமானி வா அப்படின்னு கூவிடா என்று சொல்லி அது ஏன்னா தான் பெற்ற இன்பம் அந்த குயிலும் பெருமை குயிலும் சொன்னதுனால என்னன்னு கேட்டா அந்த ஆன்மாவும் கரையறணும் யான் பெற்ற இன்பம் பெருகை குயிலும் என்று சொல்லி அருமையான குயில் பற்றி பாடினார் ஆயிடுதா சரி அப்ப குயிலிட்ட போயிட்டு வரணுங்கிறீங்க வந்துட்டோம் ஏறுதரும் ஏருலகேத்த எவ்வுருவும் தன் உருவாய் ஆர்களி சூழ்தன் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்தூரை மேய பிரானை சிறியவாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாயி அல்ல ரொம்ப அருமை ஏர்தரும் ஏழு உலகு ஏத்த இந்த உலகத்துல அழகு ஏர்னா அழகு அழகு பொருந்தி இருக்க முடியாது இந்த ஏழு உலகம் முடியாது பெருமான் எப்படி இருக்கான் எவ்வூருவும் தன் உருவாய் அவன் எங்கில்லை எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்ப எந்த வடவமாகவும் இருக்கிறான் சாதாரண தூண் சொன்னா அங்கேயும் கல்லாய் அப்படி இருக்கிறான் அவன் யாண்டும் இருப்பதனால எல்லா அந்த வடிவத்தோடும் தானும் கூடியிருக்கிறான் எனவே இந்த ஒலிபெருக்கியாகவும் இருக்கிறான் அதுல வாங்குற ஒலியாகவும் இருக்கிறான் அதை வாங்கி மீண்டும் மேலே செலுத்துகிற ஒளியாகவும் இருக்கிறான் இப்படி ஓசை ஒளியலாம் ஆனாயினியே உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினியே பாச மலரலாம் ஆனாய் நீயே மலரின்கின்ற அந்த நறுநாற்றம் வாசனை வருதே அது கூட மலராக இருப்பதோடு என்று மலர வருகிற நாற்றம்னா வாசனை பொருள் அந்த காலத்துல நாற்றம் என்று சொன்னால் நேர் பொருள் வாசனையும் தான் இப்ப நேர் தலைகீழ ஏன்னா எல்லாம் தலைகீழ அந்த காலத்துல இருந்து வந்துட்டோம் இப்ப தலைகீழ ஆமா அப்பெல்லாம் தலை கீழே இருந்தது குடிமையெல்லாம் இப்பதான் மேல வச்சுட்டோமே அதனால அந்த காலத்துல இந்த மாதிரி வைக்கிற ஆளே கிடையாது ஆங்கிலேயர் வந்த பிறகு இந்த தந்திரம்லாம் வந்தது இல்லைன்னு சொன்னா எல்லாம் அப்படியே இங்கதான் இருக்கும் துணியில முடிஞ்சு போட்டிருக்கும் அப்படிதான் இருந்தது ஆடவர் பெண்டியர் அப்படிதான் இருந்தோம் அதனால இந்த கிராப் எல்லாம் இப்ப முன்னூறு ஆண்டுகளுக்குள்ள எல்லா ஆட்டம் இருந்திருக்குது ஆதலால் இப்படி எல்லாமா ஏதரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன் உருவாய் எல்லா அந்த உருவமும் வடிவமும் அவனுடைய உருவாகவே அமைந்திருக்கிறான் ஆர்களி சூழ்தன் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு அநேகமா பன்னெண்டு திருமுறையிலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டதா தெரியல ராவண்ண பத்தி நிறைய வருது ஆனா மனைவி மண்டோதரியை பற்றி வந்ததாக தெரியல குறிப்பா வேற எங்கேயாவது சொல்ல முடியாது பெரியமா அத்தாரிட்டியா கிடையாது எங்கேயாவது அப்பர் சுவாமியோட அல்ல பதினோராம் திருமுறையிலோ கொட்டியிருந்தாங்கன்னா யார் தெரியும் தெரியல இருந்தா நம்ம வைத்துக் கொள்வோம் ராமனை பற்றி வருது அது நம்முடைய ஞானசம்பந்தர் பாடல்ல எட்டாவது பாடல்தோறும் ராவணன் தான் அவருடைய பாடல் முன்னூத்தி சொத்தம் பதிவு இருக்குது முன்னூத்தி சொத்தம் பதிவு தெரியும் எட்டாவது பாடல்னா அருமையா அது மட்டும் சொல்லிவிடலாம் எட்டுன்னு என்னப்பா ராவணன் பத்தி சொல்லியிருக்குமே அப்படின்லாம் ஒன்பது பிரம்மணம் திருமாலம் காண முடியாது சொல்லியிருக்குமே பத்து புத்தர் சமணர் சொல்லியிருக்குமே பதினொன்னு திருக்கடை காப்பு இருக்குமே இதுல அத்தாரிட்டி நம்ம எதுல எட்டுக்கு பிறகு ஏன்னா இப்படி பதிவு அவர் செஞ்சிருக்க வேற யாரும் செய்யல பெரும்பாலும் பத்தாவது பாடல்ல ராவணன் சொல்லுவார் நம்முடைய அப்ப சுவாமி சுந்தரர் சொல்லுவார் பெண்ணு சொல்லுவார் அப்படி இருக்கும் ஏன்னா ஒரு பதிவு நமக்கு நிறைய கிடைக்கல இங்கே நம்ம அதிகமா ராமனை பத்தி அதிகமா தெரியாது இங்கதான் மண்டோதரி என்று சொன்னார் ஒன்பதாவது திருவிசை பார்த்திருப்பல்லாண்டுல இருக்கிறதா படல திருக்கோவையால இருக்கிறதா படல பத்துல திருமூல திருமந்திரத்துல அநியமா இருக்கிற மாதிரி படுவேன் பதினொன்னு நம்பி ஆண்டா நம்பிகள் இங்கே செஞ்சு சொல்லியிருக்காரோ இருக்கோ அதேமா தெரிய இருக்கிற மாதிரி படல பன்னெண்டுல இந்த இவருடைய நம்முடைய ஞான சம்பந்தருடைய பாடலுக்கெல்லாம் உரை சொல்லுகின்ற பொழுது ராமனை பற்றி பேசுகிறார் பேசுகிறார் ஆனாலும் இந்த வண்டோதரி மனைவியாக இருக்கிற அந்த பெருமாட்டிக்கு இல்லை அது என்ன வண்டோதரின்னு போட்டிருக்கு வண்டோதரன் இந்த வண்டுகள் எல்லாம் அந்த கூந்தல் இருக்கிற நறுமணத்தை கண்டு மொய்த்துக் கொண்டே இருக்குமா அப்படி ஒரு பொருள் பண்டோதரி என்று ஏன்னா ராவணன் கட்டவனை தவிர அது உடந்து சீதை இதனால கட்டவனை தவிர அதுக்கு முன்னும் இன்னும் தங்கமா இருந்த பையன் இருந்தாலும் கட்டது கெட்டது தானே யாரால கெட்டா என்ன தங்கச்சியால கெட்டா என்ன அல்லது ஊராறால கெட்டால என்ன கெட்ட போய் கெட்ட போய் தான் போயிட்டு இல்லைங்களா இன்னொரு காரியம் செஞ்சது இந்த இலங்கையை எழுது இதை திருப்பது இமயமலையை எடுத்தது இந்த ரெண்டு தீய காரியம் அவன் வாழ்நாள் ஒன்று இறைவனுக்கு இழைத்த தீங்கு இன்னொன்று உயிர்களுக்கு இழைத்த தீங்கு அதனால முழுக்க முழுக்க அப்படி போனது அதெல்லாம் நம்முடைய அந்த கம்பர் பெருமான் ரொம்ப அருமையா அந்த முதல் நாள் போரில் அப்படியே போகின்ற பொழுது இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்லிவிட்டார் யாரு இராமபிரான் அதனால அப்படியே நல்லபடி அப்படி எப்பவும் கம்பீரமா அப்படி போறவன் எல்லாரும் என்னன்னா ஆரத்தி எடுக்கிறதுக்காக இருக்காங்களாம் ஏன்னா முதல் நாள் போர்ல ராமனை வென்று நம்முடைய பத்து தலை இருபது கையுடைய ராவணன் வருவார் ராவண மகாராஜா எனவே நாம எல்லாம் எல்லாம் எடுத்து குத்து விளக்கெல்லாம் வச்சு அருமையா செய்யலாம் இருந்தது இங்க முத நாளே என்ன ஆச்சுன்னு கேட்ட இன்று போய் நாளை வா என்றாச்சு அதனால அப்படியே குனிஞ்சு வரணும் அப்படியே ஒலியும் ஒலியும் காட்டின கம்பர் நீங்க அந்த ஒலியும் ஒலியும் பார்த்தா திருவ மாட்டீங்க மாதிரம் எவையும் நோக்கான் வந்தா பெரிய அரசியல் எப்படி வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வருவாங்க ஏன்னா யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க அவங்களும் வணக்கம் செலுத்துவாங்க இவங்க வணக்கம் செலுத்தும் போது நல்ல குருமூர்த்திகளா இருந்தா தானும் வணக்கம் செலுத்துவாங்க மக்களா இருந்தா அப்படி ஆட்டுவாங்க சிவசிவ சன்னிதானங்களுக்கு நாம வணக்கம் செலுத்துறோம் அவங்க செலுத்த மாட்டாங்க குருமூர்த்தி அல்லவா நாம வணக்கம் செலுத்தணுமே தவிர குருமூர்த்திகள் மாணாக்கருக்கு செலுத்துவாங்களா செலுத்த மாட்டாங்க அதனால அது மாதிரி இருக்கும் அதனால இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது அப்படி இருந்தவன் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படியே பார்த்துட்டு வர ஆளு இன்னைக்கு மாதிரம் எவையும் நோக்கான் எப்பவும் இலங்க மேல ஒரு கண் என தான் இருப்பதனால தன் வாழ நகர் நோக்கான் இலங்கையும் கூட பார்க்கல எத்தனையோ பேருடைய நண்பர்கள் உண்டாங்க அவங்க எல்லாம் என்ன ராவணா இன்னைக்கு அருமையான வெற்றி அல்லவா என்று சொல்லி எல்லாம் இருக்காங்க வந்த காதலர் தம்மை நோக்கன் பெரிய சேனை நீண்ட சேனை அந்த காடல் பெரும் சேனை நோக்கன் அதெல்லாம் பார்க்கலையா இப்ப இதெல்லாம் பார்க்கவில்லை பார்க்கவில்லை பார்க்கவில்லைன்னு சொல்லும்போது ஏன் சொன்னார்னா அப்ப எதைத்தான் பார்க்கிறாங்கிறத நம்ம தூண்டுறதுக்கு தான் இப்ப சொல்றாங்களே மனதை தூண்டி விட்டு போற வழியை உங்க மர்மத்தை சொல்லிவிட்டு விட்டு போங்கிறானு இப்ப இப்ப இருக்கிற பண்ணவே அல்ல அந்த மனதை தூண்டுவதற்காக அப்ப எதை பார்க்கல மாதிரம் எவையும் நோக்கான் இலங்கை வடநகர் நோக்கான் வந்த காதலர் தம்மை நோக்கான் காடல் பெரும் சேனை நோக்கான் அப்ப இதெல்லாம் பார்க்கல பார்க்கலங்கிறார் எதைத்தான் பார்க்கிறார் அப்படின்னா நம்முடைய மனசு அப்படி அவாவில் இருக்கணும் சாதவில் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்க இவனுக்காக வரவேற்பு கொண்டதற்காக எல்லாம் அந்த மங்களங்களோடு கூட இருந்து எல்லாரும் அப்படி அது ஏந்தி நிக்கிறாங்களாம் என்ன வெற்றியா வருவார்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் தன்னை நோக்க இவன் மட்டும் யாரை நோக்கிறான் நான்காவது வரியில வச்சார் முதல் மூன்று வரியில எல்லாரும் இவனை நோக்க என்று சொல்லும் போது சரி இத்தனை பேர் நோக்க இவர் யாரைத்தான் நோக்கிறார்னார் பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று வரியும் சொல்லாமே நான்காவது வரியில ஏன்னா நம்முடைய ஆசையெல்லாம் தோண்டி இன்னும் யாரைத்தான் பாக்குறார் ராமனு திசையை பார்க்கல நகரை பார்க்கல வந்த நண்பர்களை பார்க்கல வந்து தனக்கு இருக்கிற சேனையை பார்க்கல இந்த மாதிரி வந்து அவருக்கு பூர்ணமும் வச்சிருக்கிற அவங்க எல்லாம் ஒண்ணும் பார்க்கல இன்னும் யாரைத்தான் பார்த்தாங்கப்பா அப்படின்னு தான பூதாலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான் இந்த பூமி தேவிங்கிற வழியே பார்த்துக்கிட்டு போனோம் சீக்கொல் டு என்னென்ன தலை குனிந்து போனான் இதுவரை கேட்ட செய்திகளின் சாரம் என்னன்னு எப்போ இப்படி பெருமிதமா போவான் இன்னைக்கு தலை குனிஞ்சு போறான் இது நம்ம வர முறைகள் தலை குனிந்து போனான்னு எழுதுவோம் அவர் ஒரு பாட்டியே இவரெல்லாம் நோக்க நோக்க நோக்க நோக்க தான பூதளம் அப்படி போனானே அவனுடைய அமைப்பு ஆனா மனைவி அருமையான கற்புக்கரசு மண்டோதரி அந்த மண்டோதிரியுடைய கற்புக்காக இறங்கி பெருமான் குழந்தையாக இருந்து அவருக்கு அருள் செய்தார்னு ஒரு சின்ன வரலாறு அதைத்தான் இங்க குறிக்கிறார் அமர் மண்டோதரி அழகு பொருந்திருக்கும்படியான அந்த அமைப்பு உடையவள் அந்த அம்மா யாரு ராமனுடைய மனைவி அப்படிப்பட்ட அந்த பெருமாட்டிக்கு என்ன செய்தாராம் பேரருள் இன்பம் அளித்த அவனுக்கு வேண்டிய அந்த இன்பத்தை கொடுத்தாராம் கொடுத்து பெருந்தூரை மேய பிராணி திருப்பெருந்து எழுந்திருக்கின்ற எங்கள் கடவுள் பெருமானி சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய் சீரிய வாயால் ஏன்னா உன்னுடைய வாய் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா இது வரைக்கும் ஊர்ல இருக்கிறவங்க சாதாரணமா ஊனு குவிட்டு நீ உன் குஞ்சு குழந்தையா அதோட இருந்து வெறும் சோலையில இருந்தீங்கன்னா அந்த வாய் சாதாரண பழத்து வாயும் காய் வாயும் தான் ஆனால் எங்கள் திருப்பெருந்துரை பெருமானை கூற போவதனால உன்னுடைய சீரிய வாய் சிறந்த வாய் அந்த சீரிய வாயால் குயிலே யாரை கூவும் தென்பாண்டி நாடனை கூவாய் காரணம் தென்பாண்டி நாட்டானி என்று சொன்னாரே தென்பாண்டி நாட்டிற்கு தலைவனாக இருக்கின்ற பெருமான் இதை வச்சுக்கிட்டு சில பேர்லாம் கூட ஆராயிருது அவர் என்னமோ தன்னாட்டை பத்தி இந்த தன்னாடு நாடுங்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு கிடையாது யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதுவாகும் போது பெரியவங்களுக்கு அந்த மாதிரி குறுகிய மனப்பான்மையில இருக்காது எல்லாம் நடந்தான் ஆனால் அவரை தன்னை ஆட்கொண்ட இடம் தென்பாண்டினார் <laughs> ஆட்கொண்ட இடம் தென்பாண்டினான் திருப்பெருந்துறை தென்பாண்டினான் ஆதலால் தன் குரு தன்னை குருமூர்த்தியாக ஆட்கொண்டு தன்னை குருமூர்த்தியாக தன்னை ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை அதனாலே தென்பாண்டி நாடனை கூவாய் என்று சொல்லி அப்படி சொன்னார் எனவே பாருங்க நீல உருவில் குயிலே நீல உருவில் குயிலே என்னது இப்ப ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க குயிலை குயில் பத்தில் வரும் குயில் என்று ஒரு சின்ன கட்டுரை எழுதலாம் முன்ன சொன்னது என்ன கீதமினிய குயில் அருமையா பாடுவடா ராஜா அப்படின்னார் ரெண்டாவது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ராஜா ஏறுதரும் ஏறுனா அழகு அழகு பொருந்தி இருக்கிற குயில் இப்போ அந்த அணை பொருந்திய வடிவமைப்பு நீல உருவம் இந்த எல்லாம் நீளமும் கருப்பு ரெண்டும் ஒண்ணுதான் அல்லவா குயில வந்த இதனால எப்படி இருக்குன்னா நீல நிறம்னா கருப்பு நிறம் பொருந்திருக்கும்படியான குயில் நிறத்தை சொல்லுகிறார் சரிங்களா நிறம் நீல உருவில் குயிலே நீள்மணி மாடம் நீலாவும் கோல அடையில் திகழும் கொடிமங்கை உள்ளூரை கோயில் அருமையா உத்தர கோஷம் அங்க எப்படி இருக்குமா நீல்மா நீ மாடம் நீலாவும் எல்லாம் அஞ்சடுக்கு எட்டு அடுக்கு இப்படி பத்து அடுக்கு மாடி கட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட மாடிகள்லாம் நிலவாம்படியான உத்தர கோஷம் அங்கேயாம் அங்கே எப்படி இருக்குமா கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளு கொடிமங்கை உள்ளூரை கோயில் அருமையான அவங்க வீட்டு என்னன்னு கேட்டா கொடிகட்டி பிறக்கும் இது போட சொல்லுவோம் என்னடா அவனுக்கு கொடிகட்டி பிறகுதான் அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொடிகட்டி பிறந்தது தமிழனுடைய வாழ்நாள் அப்படி இருக்குது நமக்கு இலக்கியம் எல்லாம் அப்ப ஒவ்வொரு இங்க ஆகஸ்ட் பதினஞ்சு கட்டுறதுங்கிறதல்ல அவர்கள் வீட்டிலயும் அருமையா ஒரு கொடி கட்டி பிறகு இலங்கையில அவங்க ஒண்ணு பாருங்க அதான் அந்த பழைய பண்பாடு பெரும்பாலும் நிறைய ஆயிரம் ஆயிரம் கொடி நந்தியம் பெருமான் போட்ட கொடி வச்சிருக்கிறாங்க அதனால ஐயா இந்த நந்தியம் பெருமான் வச்சது இருக்குதுயா இது நம்ம வீட்டுல படி அப்படியே கொண்டு மேஜையில வச்சிருக்கியா அப்படின்னு நீங்க மேஜையில வச்சு அது என்ன பறக்குமா பறக்காது ஃபேன் போட்டா லேசா பறக்கும் <laughs> அதையே நம்ம வீதியில கட்டணும்னா எல்லாரும் ஏக்கி பார்ப்போம் ஏன் இவர் என்ன வேலையத்தை வாழ இப்ப இருக்கிற எந்த ஏதாவது ஆட்சி கொடியை கட்டினாலும் ஏதாவது ரெண்டு பேர் வருவான் மாண்பு மிக மக்கு மிக எல்லாம் வருவான் இல்லைங்களா யாராவது விடைக்கொடியை கட்டினா யார் வருவான் <laughs> வரமாட்டான் அது வரணும் வரணும் இல்ல அருமையா அந்த விடைக்கொடி தயார் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே இலங்கையில அங்கதான் ரொம்ப அருமையா இது சொல்லும் போது எனக்கு ஒரு கூரன் சாமியுடைய பிள்ளைத்தமிழ் ஞாபகத்துக்கு வந்து சொல்லியிருக்க நினைக்கிறேன் நீங்க இதுல இருந்தா பதிவாயிருக்கும் பெருமானுக்கு என்ன கொடி விடைக்கொடி அம்மா மதுரைக்கு போயிருந்தாங்க மதுரையில பேரரசியா இருந்தாங்க அம்மாவுக்கு என்ன கொடி இப்போ கயல் கொடி மீன் கொடி ஏன் பாண்டி நாட்டுல அந்த இருக்கிற அரசர்களுக்கு கயல் கொடி இவருக்கு விடைக்கொடி இப்ப இவர் போய் என்ன மதுரையில போய் பெருமாட்டிய மணந்து இருக்கிறார் மணந்த உடனே என்னன்னு கேட்டா அந்த அம்மா மதுரை மீனாட்சி அம்மா தன்னுடைய அரசை வச்சுக்குவாளா என கணவன் இருக்கும்போது தான் அரச நீங்களே இருந்து ஆளணும்னு சொன்னாங்க அப்படி ஆளுகின்ற பொழுது கொடித்தகராறு வரும் என்னது அவர் கொடிய வைக்கிறதா இந்த அம்மா மதுரையில் இருக்கிற கொடிய வைக்கிறதா கொடித்தகராறு வருமா வந்த ஆண்டவனாவானா கிடையாது என்னென்ன தூரம் சாமியில் போற பாக்கல கொரு அவர்கொரு கயற்கொடி கொடுத்தவள் வெள்ள நீராணி அருளி என்ன அப்படி வச்சிருந்தா அவர் கொடி வச்சிருந்தார் இவர் என்ன தெரியும் மனைவிதானே அதனால ஏனுங்க இந்த கொடியை தான் வச்சுங்களேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணவுன்னு சரி இந்த கொடின்னு கொடுத்தவொடனே ரெண்டு கொடி வைக்கிறது அவ்வளவு அழகல்ல வடைக்குடிய ராஜா நீ கொஞ்ச நேரம் அப்படி என்னன்னு வச்சுட்டாங்க சாமர்த்தியமான அமைப்பு விடை கொடி அவர்க்கொரு கயற் கொடி கொடுத்தவள் வெள்ள நீராடி அருணி மீனாட்சி பிள்ளை தமிழ் இப்படி எல்லாம் இருக்கும்படியான அருமையான கொடி இருந்தது எனவே இங்க எப்படி இருக்கலாம் கோல அழகில் திகழும் கொடிமங்கை உள்ளூரை கோயில் அந்த கொடிகள் உடையும்படியான மங்கையினர் மங்கைங்கிறது என்ன உத்தரகோச மங்கின்னு அர்த்தம் அந்த உத்தரகோச மங்கையில் இருக்கின்ற உள்ளூரை கோயில் அங்கு முடியான பெருமானாக இருக்கிறார் சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை இந்த திருவுத்தர கோசமங்கின் பின்னால வந்ததுனால முன்னால் இருக்கிற மங்கைங்கிறது அம்மாவே கூட வச்சுக்கலாம் ஊமை அந்த உமையம்மையோடு கூடியிருக்கும்படியான கோவிலினே உட வைத்து சரிங்களா சீலம் பெரிதும் இனிய திரு உத்தர கோசமங்கை திருவுத்தர கோசமங்கையிலே ஞாலம்பிழங்கையிருந்த நாயகனை வரக்கூவாய் ஞாலம் விளங்க இந்த உலகமெல்லாம் விளங்கும்படியாக இருந்த நாயகன் எனவே உத்தரகோச மங்கையில பெருமானும் பெருமாட்டியும் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஞானம் எல்லாம் அதற்கு மகிழ்ச்சி ஏன் கண்ணினல் அகோரும் பெண்ணினல்லாருடன் பெருந்தகை இருந்தது அந்த பெருந்தகை இருப்பதனால மண்ணில் நல்ல வாழலாம் பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அதனால இந்த மண்ணில நல்ல ஆணும் பெண்ணுமாக நாம் எல்லாம் இனிதாக வாழ்வதற்கும் இந்த உலகை விட்டு எண்ணில் நல்ல கதிக்கு மேல் கதிக்கு செல்வதற்கும் ஒரு குறைச்சலும் இல்லைன்னு ஏன் நம்ம ஐயா அப்பா அம்மாவோடவே இருந்து இந்த இம்மைக்கும் பயன் தர்றாங்க அதன் பிறகு முத்தி கிழமைக்கு வருகின்ற பொழுது அங்கேயும் அம்மா அப்பாவோட இருந்தே அவள் செய்யறாங்க அம்மா அப்பாவோட இருந்ததான் செய்வாங்க ஏனென்றால் காரைக்கால் அம்மையார் போகின்ற பொழுது எப்படி இருக்கார் பெருமான் அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காரு எங்க கையில இல்லை இந்த அம்மா அப்படியே வடிவத்தில் ஏறுது அந்த பேயாகிற வடிவத்தில் அம்மாவுக்கு இது மாதிரி கைலாயத்துல ஒரு ஆன்மா இது வரைக்கும் முன்னும் இல்லை பின்னும் இல்லாம இருக்க இது எப்படி வருதுங்க அதனால தான் திடீர்னு இது என்னங்க அப்படின்னு பேய் அப்படின்னு சொல்லல அல்லது வேற எப்படி சொல்லணும்னா இங்க வருகிற உருவம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் சொன்னாராம் இதெல்லாம் அருமையா நம்ம பெரிய பிராணத்துல இருக்கு யாருன்னு கேக்குறியா வாரும் ஈவள் நம்மை பேணும் அம்மைகான் உமை நம்ம ரெண்டு பேரையும் இடைவிடாத உள்ளத்துல வச்சிருக்கிற ஒரு ஆன்மா வருது வாரும் இவள் இவள்னு சொன்னதுனால என்னன்னா ஒரு பெண்ணுன்னு அர்த்தம் வேலை போகும்போதே வாரும் இவள் நம்மை என்னை பேணும் அம்மையின்னு அந்த அம்மா கோச்சுக்கிட்டா என்ன பண்றது இல்ல பாருங்க அதெல்லாம் போற போக்குல எல்லாம் வரும் ஈவள் நம்மை பேர் இந்த நம்மைங்கிற சமயத்துல தண்ணிய கூட சொல்லிக்கலாம் இல்ல நாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பெருமிதத்தோடு மரமல்லடிகள் தம்மை தாம் யாம் என்றான் சொல்லுவார் ஏன்னா அந்த பெருமிதத்தோடு யான்னு மாட்டார் யாம் நாம் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் அடாடாடாடாடா நாம் ஆர்க்கும் யாரு தான் சொல்றாரு அங்கே தன்னையே நான் என்பதை நாம்னு சொன்னார் யாருக்கும் குடியல்லோம் அரசு இருக்கிற மேல ஏதேனும் சதக்குன்னு வெட்டிடுவான் அந்த காலத்தில் இருந்தாரு நமனை அஞ்சோம் சரி ஒரு காலம் இருந்து பேர் எங்க போவீங்கன்னாரு நரகத்தில் இடர்படும் அது என்ன சாமி அவ்வளவு சத்தியமா சொல்றீங்க நடலை இல்லோம் இங்க ஏதாவது தகராறு இருந்தாதான் நாங்க எல்லாம் போலாம் இங்க ஒரு அப்பளுக்கு இல்லாம இருப்பதுனால போடா ஆமா நடலையில்லோம் ஏமாப்போம் பிடியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை எல்லாம் பண்மையிலேயே தனி தூக்கி காரணம் என்ன தெரியுமா என்னையா அவருக்கு அவ்வளவு தூரம் உள்ளனர் தாம் யார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நச்சங்கவன் குழையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர்ச்சே அடியினையே குறுகினோமே இப்படி குறுகினதுனால நாம் யாருக்கும் குடியல்லோ அந்த பாட்டு பாடினீங்கனால இப்படி கொஞ்சம் காலர் தூக்குனா தேவலான்னு பண்ணு எல்லா உலகமும் விளக்கத்திற்கு ஏதுவாக இருக்கிற நம்முடைய பெருமானை வரும்படியா நீ பூம்பா என்று சொல்லி அந்த குயிலை நோக்கி சொல்லுகிறார் அடுத்தது பாருங்க சோழை பயிலும் சிறுகுயிலே இது கேள்வி இதை மட்டும் நீங்க அப்படியே தொகுத்தா நல்லது என்னுடைய என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் கோயில்ல அருமையா பாடுகிறது ரெண்டாவது பாட்டுல ரொம்ப அழகா இருக்கு மூன்றாவது பாட்டுல அந்த அழகு நீல உருவா இருக்கு அது எங்க இருக்கு தெரியுமா சோலை பயிலும் திருகோயிலே உணவுக்கு பஞ்சமே இல்லை அது எப்படிப்பட்ட பழமா இருக்கும் இருபதாம் நூற்றாண்டு பழம் இல்ல எந்த பழமுமே இனிப்பா இல்லையா எந்த பழமும் கொய்யா எல்லாம் என்ன அறிஞ்சா நம்ம காலமெல்லாம் அருமையா உள்ள சிவப்பா இருக்கும் போட்டா இனிக்கும் இப்ப சிவப்பே இல்லை அதுல ஒருத்தர் சொல்றாரு பழனில இப்படி எனக்கு பழம் வச்சாரு எங்கப்பா அதான் அந்த படையாது ஏன்னா இந்த தேன் எல்லாம் இதெல்லாம் எங்க பாக்கலாம்னா ஏதோ திருவாசகத்துல நூல்ல பார்க்க வேண்டியதான் இனிமே பழத்துல பார்க்கப்படாது அப்படி ஆனது நமக்கு ஆள் எனவே இங்கேயாவது பார்ப்போம் எனவே இந்த இந்த குயில் எங்க இருக்குதான் பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே அருமையா அந்த பழம் எல்லாம் ஒவ்வொரு பழம் பாத்தீங்கன்னா தேன் சொட்டுமா அவ்வளவு திகுப்பாகவும் அழகாகவும் இருக்குமா அப்படிப்பட்ட பதச்சோலைகள் இருக்கும்படியான குயிலே என்ன செய்யணும் தெரியுமா இது கேள் நீ நான் சொல்லுவதை நீ கொஞ்சம் கேட்கணுமா வான் படித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் அருமையானது வான் படித்து இம்மண் புகுந்த மனிதரை ஆட்கொண்டவர் அவர் தேவலோகத்திற்கு என்ன பண்ணாருனாரு குடியெல்லாம் எல்லாம் கிளம்பி கிளம்பி வேணாம் பயணமே வேணாம் ஏன்னு கேட்டா அங்க இருக்கிற ஆள் பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்த்தாலும் தன்னலம் கருதி யார் யாரு தேவர்கள் எல்லாம் அதனால இவரு அப்படி தன்னலம் கருதுவான் ஏதேனும் ஆபத்துன்னா மட்டும் அடுத்த விட்டு ஆம்பளையை கூப்பிடுமா நீ ஆம்பளை அல்லவானா சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டுருவான் சரிங்களா கடையை கடையை ஏன்னு பார்க்கல கடையணும்னு சொன்னா நான் நீனும் மோதுவாங்க அதுல அமிர்தம் வந்ததுன்னா அடுத்த விட்டு சொல்லாம சாப்பிட்டுருவாங்க நஞ்சுன்னு வந்ததுன்னா அடுத்து விட்டு ஆம்பளைய கூப்பிடும் நீங்க எல்லாம் யார் யானார் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா நீ அடுத்த விட்டு ஆம்பளைய கூப்பிடுன்னு இப்படி இதுலயே இந்த சிற்றின்பத்திலேயே மயங்கி மயங்கி போறாங்க அதனால் பெருமான் பார்த்தார் இந்த ஆன்மாவை விட அருமையா திருவண்ணாமலை ஆன்மாவோட போனோம்னா அருமையா நிறைய காலையில வழிபாடு நண்பர்கள் வழிபாடு மாலையில வழிபாடு இரவில் வழிபாடு இப்படிதான் செய்துகிட்டு இருக்கிற நல்ல பக்தர்களா இருக்கிறாங்க அதனால இனிமே வீட்டை காலி பண்ணுனாங்க யாரு உமையம்மையோட என்ன சொல்றேன் எதியமை பணிகளும் கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் திருப்பணி எழுதி இருக்கு அதனால பண்றேன் அதனால நம்ம திரு அதுதான் எங்க விருப்பம் அதனால வான் படித்து இனி இந்த தேவலோகத்திலே தங்கறதில்லை என்று சொல்லிட்டு இம்மண் புகுந்து என மணிவாசகரும் நம்ம மண்ணில் வாழ்ந்தவரனால இம்மண் புகுந்து ஐயா நம்ம மண்ணில் நம்ம மண்ணுல ஆமாப்பா அப்ப இந்த பூமியில ஆமாடாங்க எதுக்கு சாமி அங்க இருந்து மனித அறை ஆட்கொண்டும் வள்ளல் இவன் சொன்னா கேப்பான் தப்புன்னு அப்புற திரும்பி நினைச்சு பார்ப்பான் மன்னிக்கவும் சொல்லுவான் அவனுக்கு தப்பு செஞ்சாலும் மன்னிக்கன்னு சொல்ல மாட்டான் அவன் நிலைமையே வேற அதனால பெருமானே குடி வந்துட்டாரான் இந்த மண்ணுலகத்துக்கு அது அப்புறம் அது வந்து அப்பா பிள்ளையும் சேர்ந்து வந்தது யாரு திருமால் வந்தா கூடவே பையனும் பார்த்துட்டு மருமகளும் பார்த்துட்டாங்க மாமா எங்கேயோ காலி பண்றாங்களே வீட்டுனர் எங்க வீடு பார்த்திருக்காங்கன்னு கேட்டார் திருவண்ணாமலையில கோபுரத்துக்கு முன்னாலேயே இருந்தா ஆறு காலம் வடிப்படலாம்னாரு அப்போ வாங்க நம்மளும் போடுவோம் அப்படின்னாரு நான் அப்பாவை கேட்கலையாரு நீங்க கேட்கறீங்களா நான் கேட்கட்டுமா ஏன்னா அன்புடைய மாமனும் மாமியும் நீ எல்லாம் திருமறை படிச்சவங்க அதனால அப்பன்னி அம்மினாரு ஆனா மாமன் மாமிக்கு மட்டும் அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்னதான் அப்பா அன்பா இருந்தா கூட அந்த அன்பை வெளியில காட்ட மாட்டான் பெரிய பையனா வருவான் வருவான் அப்படிம்பாங்க நீங்க அதே மாமனார் வீட்டுல போய் கேட்டீங்கன்னா மாப்பிள்ளையா இங்க யார தேடி தந்திருக்காங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளையா அம்மா அம்மா அவங்கிட்ட சொல்லு அவங்க கிட்ட சொல்லு அப்படி அவ்வளவு குஞ்சுவாங்க ஏன்னா மாப்பிள்ளை வந்து தன் மனைவி மகளை காக்குறவங்க அதனால அன்பா இருக்கும் அப்பா வந்து சொன்னோன்னா பெரிய பையனா இங்க இருப்பான் இல்லைன்னா கோயிலுக்கு போயிருப்பான் உட்காருங்க அப்படின்ட்டு போடுவார் அதனால அன்புடைய மாமனும் மாமியும் அது ஏன் சொன்னார்னு நிறைய நினைச்சு பாக்குறது தனக்கு இல்லாத பத்தி கூட இல்ல தமக்கைக்கு எல்லாம் நிச்சயார்த்தம் பண்ணி போயிட்டு நிச்சயார்த்தம் பண்ண மாப்பிள்ள எல்லாம் வாய்க்கல அதனால அக்காலாவது மாமா மாமின்னு கூப்பிடுவாங்களே அவங்களும் கொடுத்து வைக்கல நான் தான் கொடுத்து வைக்கல அதனால் எல்லாம் நமக்கு யாருன்னா இதெல்லாம் சேர்த்து எல்லாம் பெருமாள் யாரே தான் நீதான் எனக்கு அப்பா நீதான் எனக்கு அம்மா நீதான் மாமி நீதான் மாமனார் நீதான் எனக்கு மனைவி நீதான் எனக்கு பிள்ளை அப்பா இப்படி பாடினது அவர் ஒருத்தர் தான் வேற யாராவது பாடிருக்காங்களா அப்பா அப்பண்ணி அம்மைனி அப்ப அம்மையே அப்பா ஒப்பிலாமணி எல்லாம் இருக்குது அதோட நிறுத்திட்டாங்களே தவிர அன்புடைய